திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருநெல்வாயில் திரு அறத்துறை திருச்சிற்றம்பலம் எந்த ஈசனெம்பெருமான் ஏரமர் கடவுளென்றே தீ சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதன்றால் கந்தமாமலருந்தி கடும் புனல் நிவாமல்கு கரை மேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே ஈரவார்ச்சடை தன்மேல் இளம்பிரை அணிந்த பெருமான் சீரும் செல்வமும் ஏத்த சிதடர்கள் தொழ செல்வதன்றால் வாரி மாமலருந்தி வறுப்பு நல் நிவாமல்கரை மேல் மேல் ஆறும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே பிணி கலந்த புஞ்சடை மேல் பிரயணி சிவன பேணி பணி கலந்தூ செய்யாத பாவிகள் தொழச் செல்வதென்றால் மணி கலந்து பொன்னுந்தி நிவா மல்கு கரை மேல் அணி கலந்த நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே துன்ன ஆடையொன்றோடு தூய வெண்ணீற்றினராகி ஒன்னினைபவர்கல்லால் ஒன்று கை கூடுவதன்னால் பொன்னு மாமணியொந்தே பொறுப்பு பொறுப்புனல் நிவாமல்கு கரை மேல் அன்னமாறு நல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே வெறுகுறிஞ்சு வெங்கா வெறுகுறிஞ்சோ வெங்காட்டி ஆடிய விமலனென்றுள்கீம் கல்லால் ஒன்று கை கூடுவதன்றால் முறுக்குறிஞ்சோ பூஞ்சோலை மொய்மலர் சுமந்திழி நீ வா வந்து அருகுறிஞ்சூ நல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே உறவு நீச்சடை கரந்த ஒருவனென்றுள் குளிர்ந்தேத்தீ பரவினைபவர்கல்லால் பரிந்து கை கூடுவதன்றால் குறவ நீடுயர் சோலை குளிர்புனல் நிவாமல்கு கரை மேல் அரபமாறு நல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே நீலமாமணி மேடற்று நீரணி சிவனன பேணோ சீல மாந்தர்கள்கல்லால் சென்று கை கூடுவதன்றால் கோலமாமலரோயும் கோலமாமலருந்தே குளிர்புனல் நிவாமல்கு கரை மேல் ஆளும் சோலை நல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே செழுந்தன் மால்வரையேடுத்த செருவழி ராவணன் நல்லற அழுந்த ஊன்றிய விரலான் போற்றியன்பார் கல்லதருளான் கொழுங்கனி சோமந்தொந்தி குளிர்போனல் நிவா மல்கு கரை மேல் அழுந்தும் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே நுணங்கு நூல என் மாலும் இரவரும் நோக்கரியானை வணங்கி நெய்பவர்கல்லால் வந்து கை கூடுபதன்றால் மணங்க மகிழ்ந்து பொன்னுந்தே வறுப்புனல் நிவா மல்கு கரை மேல் அணங்கும் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே சாக்கிய படுவாரும் சமன்படுவார்களோ மற்றும் பாகியப்படகில்லாம் பாவிகள் தொழச் செல்வதன்றால் பூக்கமாழ்ந்த பொன்னொந்தி பொறு புனல் நிவா மல்கு கரை மேல் ஆர்க்கும் சோலை நெல்வாயில் அறத்துரை அடிகள் தம் அருளே கரையினார் போழில் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூம்பூனல் பரந்த அறத்துரை அடிகள் தம் அருளை முறைமையார் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர் தம்பினை போய் பறையுமையூறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்கே சுவாமி அறத்துரைநாதர் அம்பாள் ஆனந்த நாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்